எனக்கு செய்தி என்று விரைவி இருக்கு நாம் என்ன பண்ணணும் பிரிக்கணும் என்னது மணிவாசகராகிய அவர்களுக்கு அருளியவை எல்லாம் எவை எவை ஏன் அரியவர்களுக்கு அருள் எவைன்னு பிரிக்கணும் பிரிச்சா தான் உண்மையா படிச்சதா அர்த்தம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று அர்த்தம் அதனால கொஞ்சம் கூர்மையா மன்னிக்கணும் பென்சில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குடிச்சுக்கலாம் இப்ப அவர் தனக்கு செய்ததெல்லாம் எவை என்பதை முதல்ல பார்க்கலாம் மணிவாசகராகிய அவருக்கு செய்த பாங்கெல்லாம் சொல்லப்படும் எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வரியில போகணும்னு கேட்டா இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தாறாவது வரைக்கும் இருபத்தெட்டாவது வரைக்கும் போகணும் எங்க இருக்குது பிரிக்கணும் வேற வழி இல்லை இருபத்தி ஆறும் இருபத்தெட்டு எங்க இருக்குது இருபத்தாறுல இருந்து சரிங்களா இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டு வரி பாருங்க முதல்ல அதான் முத முத அவர் தனக்கு செய்தது சொல்லுகிறார் தனக்கு செய்தது சொல்லுகிறார் குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் எனக்கு செய்த எத்தனையோ கருணை பெருக்கு அதுல ஒண்ணு சொல்றேன் கேளுங்க அப்படின்னாரு என்னன்னாரு இந்த ஒரு ஆன்மா கரையறதுக்காக எங்கெங்கேயே கிடந்த நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி குதிரை ஆக்கினா மட்டும் போகல அந்த குதிரைகளை குதிரைகளே நீ மதுரை சொல் என்று சொன்னோம் போயிடும் குதிரை மதுரை போனா போகும் நினைத்த மாத்திரம் போகும் இருந்தாலும் தானே கூட வந்தாராம் பெருமான் குதிரையை கொண்டு குதிரைகளை அப்படியே வைத்துக் கொண்டு குடநாடதன் மீசை திருப்பெருந்துறைக்கு மேற்கே மதுரை இருக்குது குடநாடுன்னா மேற்கு திசையில உள்ள நாடு அப்ப திருப்பெருந்துறைக்கு மேற்கே உள்ளது எது மதுரை குடநாடதன் மீசை குதிரையை மட்டும் அனுப்பிச்சாலே போதும் தானே வந்தானா சாதுர் சாத்தாய் அது வேற அந்த குதிரைகள் எல்லாம் என்னடா ராஜா அப்படின்னு ஒண்ணு <laughs> அப்படின்னு கிடைச்சது அருமை அருமை இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டலாம் காட்ட மாட்டான் அல்லவா நாங்க காட்டுறோம் இப்ப எங்கேயே திருப்பெருந்துறை இப்பொழுது குதிரைகள் எப்படி நிற்குது எல்லாம் ஜிம்மனும் பெரிய பெரிய பெரிய குதிரை எல்லாம் வரிசையா நிறுத்தி வச்சார் அல்லவா எங்கே அஞ்சா நில்லுங்க பஞ்சாட்சரம் தான் நமக்கு ஆமா சுவாமி சுவாமி அஞ்சா நில்லுங்க வரிசையா நிற்குது இங்க இருந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு முப்பது நாற்பதுனாயிரம் குதிரை பண்டாரத்தில் எடுத்துட்டு போன பணம் சும்மா ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குதிரை வாங்கத்தான் இங்க நாற்பது ஐம்பதுனாயிரம் குதிரை நிற்குது யார் ஒரே ஒரு ஆன்மாவை காப்பாத்த விளவு ஒரு ஆன்மாவா என்னை காப்பாத்துறதுக்கு என்ன செய்ததுன்னு சதுர்பட எல்லாத்தையும் வரிசையா நிக்க வைத்து சாத்தாய் அணியாக அஞ்சு குதிரை எங்கே பெரிய வந்து இப்ப இதுல மிலிட்ரி போகும்போது கூட ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் அப்படி போட்ட அப்படின்னா அது மாதிரி போகணும் இப்ப போவீங்களா அப்படி அப்படி போக சாதுர்பட சாத்தாய் அந்த குதிரைகள் எல்லாம் அப்படி முன்னே செல்ல தான் எழுந்தருளியும் இந்த வரி சொல்லும்போது கல்ல தண்ணி வந்துடும் சொல்லுவாங்க இதற்காக யார் சாமி ரெண்டு ஆளை பிடிச்சி ஓட்டாங்கன்னா ஓட்ட மாட்டானா அவனே எழுந்தருளா தான் எழுந்தருளியும் இது தன் பொறுப்பு செய்தது இல்லைங்களா சரி இப்ப என்னன்னா இருபத்தாறு இருபத்தெட்டு தாண்டின ஒண்ணு என்ன பண்ணும்னா முப்பத்தொன்பது முப்பத்தி மூணுல இருந்து ஆரம்பிக்கணும் முப்பத்தி மூணுல இருந்து ஒரு பத்து வரி எல்லாம் இவருக்காக தான் செய்தது செய்தது என்னது மொக்கனி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் இதுக்கு ஒரு உரை மொக்கனி அருளிய மொக்கனி மொக்கனின்னா கொள்ளு வேவிச்சு பையில போட்டு எல்லாத்தையும் அந்தந்த குதிரைக்கு வாயில கட்டி விட்டார் ஏன் இங்க இருந்து மதுரைக்கு போக ராஜா தின்னுகிட்டே போக சரி நல்லது மொக்கனி அருளிய கொள் வைத்த பையன்னு அர்த்தம் அது எல்லாத்தையும் கட்டி விட்டார் ஆமா பட்னியா போட்டு அழைச்சிட்டு போறா சிவ சிவ இந்த நீங்க பாருங்க இந்த தல யாத்திரை போகும்போது கூட அந்த அழைச்சிட்டு போறவங்க படாத பாடுபடணும் நாலு மணி ஆன காபிக்கு காஃபிக்கு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் காஃபிக்கு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் அல்லவன் காஃபிக்கு நிறுத்தினா காவி மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல ஒரு வடை கொடு ஒரு தோசை ரவா தோசை இங்கேயே ஒரு மணி நேரம் போச்சுன்னு அர்த்தம் ஒழிஞ்சுதுன்னு அர்த்தம் நாங்கள் சொல்லிப்படுறது எங்கள் காசிவாத சுவாமியோட போகும்போது இந்த படியா இங்கே நாலு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா ராத்திரி ஒரு தளம் குறையும் இந்த இந்த தளத்தை சாப்பிடணும் இங்கே டிஃபன் சாப்பிடல இன்னொரு தளம் அதிகமாகும் எது வேணும்னு சொல்லணுமே என்னைக்கும் சாப்பிட்ற டிஃபன் வேணுமா இல்லை இன்னும் ஒரு தளம் சேர்த்து பார்த்துடலாமா இது பாவம் ரெண்டும் முழிக்கும் ஏன்னா இது வேணும் அது வேணும் சரி அதுக்கு ஒரு வழி உண்டு என்னன்னா இவங்களெல்லாம் இறக்கி விட்டு ஏத்தணும்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்துறப்பா என்ன பண்ணி தொலைக்கிறது இறங்கி ஏத்துச்சு ஒன்றரை மணி நேரம் சரிங்களா இதெல்லாம் நீங்க அழைச்சிட்டு போனவங்களுக்கு தெரியும் சிவ சிவ என்ன பண்றது அவங்களை எல்லாம் அழைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கு என்ன பண்றது ஆனா நீங்க ஒரு தரம் டிஃபன் சாப்பிட்டீங்க ராத்திரி பார்க்க வேண்டிய ரெண்டு மூணு தளத்துல ஒரு தளம் போயிடும் இதுதான் என்னையும் கிடக்குது வாங்கையா கிடக்குதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படி வந்துட்டா கூட என்ன பண்ணுவான்னு கேட்டா மனுஷன் படாத பாடுபடுத்தி சோறு சாப்பிட ஒரு காப்பி சாப்பிட விடலை சார் இவன் பாவம் முன்னும் பின்னும் இருபத்தஞ்சு நாள் அலைஞ்சு அப்படியே படாத பாடுபட்டிருப்பான் இவனுக்கு ஒரு பட்டம் என்ன தெரியுமா காப்பி சாப்பிட விடலையா முருகா முருகா அதனால எங்க பெருமானுக்கு தெரியும் குதிரை அப்படி சொல்லாது இருந்தாலும் எல்லாம் கொள்ளு வச்ச பைய கட்டி ஜம்முன்னு போங்கடா அப்படின்னு எங்க ஐயாவோட போனியா எந்த நேரத்திலையும் கொள்ளு தின்னுக்கிட்டே போலாம்னா அப்படிங்க அப்படி மொக்கனி அருளிய அந்த மாதிரி அந்த கொள்ளு வைத்த பையை எல்லாத்தையும் கட்டி முழுத்தளல் மேனி இவர் என்னன்னு கேட்டா அந்த பைய கட்டுறதும் இது கட்டுறதும் அப்படி மின்னி மின்னி வர்றதும் பார்த்தா ஒரு இது குதிரை ஓட்டியா தெரியாதான் சொக்கதாக காட்டிய தொன்மையும் அப்படியே அழகு பாத்தீங்கன்னா ஐயா இவரா குதிரை ஓட்டி சே இவர் எங்கேயோ பெரிய ஆளா இருக்காரியா அப்படின்னாரு சொக்கதாகன்னாரு சொக்கநாதனே தான் சொக்கநாதனே தான் சொக்கதாக காட்டிய தொன்மையும் அது எதற்கு அடியணி எல்லாம் கரையேற்றுவதற்கு அல்ல ஆரியோடு பிறமர்க்கு அளவரி நான் தொடர்ந்து ஒரு பத்து வரி போலாம் அரியோடு பிறமர்க்கு அளவரி உண்ணான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஒரு ஆள் ஒரு நிருபர் தினமலி நிருபராட்டு இருக்கு தினமலர் நிருபர் நல்லவா அதனால அதன் டீக்கடை நிருபர் ரொம்ப அக்கப்போற ரொம்ப விசாரிக்கிறதுக்காக வந்தவர் அதனால இவ்வளவு குதிரை நிக்குது ஏ சுவாமி நீங்க தான் குதிரைக்காரரா ஆமா அடியேன் தான் அப்படின்னார் சரி இவ்வளவு குதிரையை வாங்கினீங்களே எங்க போய் வாங்கினீங்க என்ன செய்தி எந்த ஊர்ல இந்த மாதிரி பொறுப்பு அரேபியா நாட்டுக்கு போனீங்களா போனீங்களா அதெல்லாம் உங்களுக்கு என்ன இல்ல இல்ல நாங்க கேட்கறோம் நிருபர்கள் வந்திருக்கோம் அப்படியா அப்படின்னாரு இதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னாரு அதுல ஒரு ஆளு ஏய் இந்த கடைசியில ஒரு நரி வந்து அங்க அதுதான் அந்த குதிரை ஆச்சுனார் அப்படியாரானார் எதுறாங்க டீ என்னவே எங்க பாக்குறவே ஒரு குதிரை எங்கேயும் ஒன்னும் வாங்கல இந்த குதிரை நான் அறுபது நாட்டு போதெல்லாம் வாங்க வாங்கலவே அப்படின்னு பின்ன என்ன சிரிக்கிறீர் என்ன சிரிக்கிறீர் நரியை குதிரை ஐக்கிய நன்மையும் தினமதல்ல பாரிய ஆடா நரியை குதிரை ஆக்கிட்டாரா டீக்கடை விவகாரம் அங்கேயே அப்பவே வந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் இந்த கல்லூரி பையன்களுக்கு பாடத்தினால வந்த கெட்ட பழக்கங்கள் ஏன்னா அவங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னாதான் அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு போக முடியுது என்னால நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் அதனால இவையெல்லாம் என் பொருட்டு எங்கள் பெருமான் நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி இப்படி தானியே எழுந்தருளி தானியே கொள்ளு போய் வைத்து இப்படி எல்லாம் செய்தானே என்ற ஒரு அந்த ஏக்கத்தை சொல்லுகிறார் தமக்காக செய்தது ஆண்டு கொண்டாடி அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று அந்த திருவடி எங்க பிடிச்சது நடினர் திருப்பெருந்துறையிலிருந்து எங்க பெருமான் இவ்வளவு குதிரையை ஓட்டிக்கிட்டு தன் காலாலேயே நடந்து வந்தார் காலாலேயே நடந்து எது வரைக்கும் வந்தார் சமீனர் மதுரை பெருநகர் பாண்டி நாட்டுக்கு மதுரையில வந்து எங்க அரசன் முன்னிலையில அரசு இவர் போன உடனே இவர் வணங்கல ஏன் சேர்ந்தரியா கையானை பரதரப்படாது எங்க இருக்குது சேர்ந்தறியா கையானை பிள்ளபதி பலாங்கம் முடிச்சிட வேண்டியதானே சேர்ந்தறியா கையானை ஐயார் அமர்ந்தானி பாடுதுங்க நம்மானாய் சேர்ந்தறியா கையான்னா நம்முடைய கையெல்லாம் ஒரு காலத்தில் யாரையாவது யாரையோ வணங்கி கையை சேர்ந்து அறிந்திருக்குது எங்க பெருமானுடைய திருக்கரை மட்டும் எப்பொழுதுமே சேர்ந்தறியா கையானி வெண்ணீர் அணிந்தானி என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆகவே அப்படி அரசன் அப்படியே வந்து என்ன பண்ணான்னு கேட்டா தன்னை மீறி இந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவரை கும்பிட்டுட்டாரு ஆனா இவர் ஆமா ஆமா இவரோட எனவே அதுவரை வந்து மதுரை பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஆண்டு ஒண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று இந்த குதிரைகள்லாம் ஒப்படைக்கிற வரைக்கும் அவர் பொறுப்பில் எடுத்துக்கிட்டாராம் ஒப்படைத்துட்டாராம் ஏன் இப்படி எடுத்துக்கிட்டாரு இவர் தலையில தென்னத்துக்கு இப்படி ஏன் ஆமசாமி அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் உண்டே அணையாயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று நான் திருப்பெருந்துறையில பார்த்தனோ அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையும் எல்லாமும் பெருமானி நீ கொண்டில அதனால குதிரை வந்தான்னா வராட்டின எனக்கு என்ன எல்லாம் அபடத்துக்கள்ல பொறுப்பு அதனாலதான் ஆங்காங்க இருக்க நிறைய எல்லாம் குதிரையாக்கி கொள்ளு போய் வச்சு ஆமா ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் இவர்கையில் இருக்க பொறுப்பு அவருக்கு ஆயிட்டது அதனால் இப்படி வந்து விற்று பாண்டியனுக்கு விற்றார் விற்கும் போது சொல்லிவிட்டாரு இந்த குதிரையெல்லாம் எண்ணிக்கப்ப எங்க எப்படி கட்டமோ எப்படி நடத்தும் பண்ணலாம் எல்லாம் சொல்லலாம் இப்ப ஏதேனும் குற்றம் இருந்ததுன்னா எங்கிட்ட விட்டுடலாம் இப்ப நான் கயிறு மாத்தி கொடுத்துட்டேன்னு சொன்னா ஏன் நாம் பொறுப்பல்ல அப்படின்னு எல்லாம் இங்கே இங்கே ஓட்டி ஓட்டி பார்த்தோன்னா எல்லாம் அருமையான குதிரை உங்களுக்கு என்ன அருமையான குதிரை வாங்கிட்டு வந்துருக்கீங்க எங்க பாண்டி நாட்டு அமைச்சர் என்ன அவ்வளவு என்ன இதுவா அதனால இல்லவா தங்கமான குதிரைகளை வாங்கும்படி உங்களுக்கு ஏவி இருக்கா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவ்வளவு தூரம் வைத்தவர்களுக்கு குதிரை தூரம் ஓட்டியாக வந்தவர்களுக்கு உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி பணம் தந்தாராம் யாரு பாண்டியன் இந்த குதிரை ஓட்டியாக வந்த சொக்கநாதருக்கு கொடுத்துருக்காரு இது வாங்குமா இப்படியும் சேர்ந்தறியா கையை இப்படியும் சேர்ந்தறியா கையது அது சிவசிவமா ஆமா ஆமா கஞ்சி வரதா போனா எங்க வரதா போ அப்படின்னு அதனால இப்படியும் சேராது இப்படியும் சேராது அதனால ஈண்டு கனகம் பெறாது அவன் கொடுத்த பணத்தை அப்படியே வாங்காம எல்லா இடத்துல இருக்கட்டும் நாட்டுக்கு செலவழிக்கட்டும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பெறாது ஆண்டான் எங்கோன் இவ்வளவு செய்தான் அந்த ஒரு ஆன்மாவுக்கா ஒரு ஆன்மாக்கா ஈண்டு கனகம் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வடி இருப்ப அப்படி இருந்ததுனால நான் என்னன்னு கேட்டேன் நானும் என்னுடைய வசத்தை விட்டு எல்லாம் எங்கள் பெருமானாக ஆண்டவனாக விட்டுட்டேன் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் தூண்டு சோதி தோற்றிய தன்மையும் மணிவாசகருக்கு அவ்வப்பொழுது ஆண்டவன் மறைந்திருந்தாலும் கூட அவ்வப்பொழுது ஒளி காட்டியிருக்கிறான் ஒளி காட்டியிருக்கிறான் அது பலன்களை குறிக்கிறது ஈங்கோய் மலையில் எடிலது காட்டியும் சொல்றாரு போற போக்குல உனக்கிலாத மேல் வித்து மேல் வீழையாமல் என் வீணை ஒத்ததில் தனக்கீழ் ஆத்திரு கோலம் நீ வந்து காட்டி கழுக்குண்டிலே திருக்கடுக்குன்றத்துல கழுக்குண்டதனில் காட்சி கொடுத்தும் இப்படி பெருமான் தன்னை அந்த அடியவரோடு அடைத்துக் கொண்டு போகாவிட்டாலும் மறைந்தாலும் இடையிடையே தூண்டு சோதி தோற்றிய தன்மையும் இடையிடையே அந்த ஒளிமயமான வடிவத்தை காட்டினானாம் பெருமான் அப்படி இருந்தவன் பந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் எனக்கு குருநாதனாக காட்டி ஆட்கொண்டான் ஆனா அவ்வப்பொழுது ஆட்கொள்கின்றவன் இந்திர ஞானம் இருக்கிற மாதிரி இருப்பான் அவனை மறந்துடுவான் எங்க என்ன தெரியாது இப்படி எனக்கு அது மாதிரி செய்திருக்கிறான் இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் பாருங்க முன்னதான் முடிச்சு எல்லாம் வித்து வித்து கொடுத்துட்டாரு பணம் அதை பணமெல்லாம் கயிறு மாற்றி கொடுத்துட்டாரு மீண்டவருக்கு அப்படியே நினைக்கும்போது திடீர்னு அந்த படம் ஞாபகம் இருக்குது என்னன்னா அதெல்லாம் சரி குதிரையை ஓட்டிட்டு வரட்டும் போட்டோம் குதிரை ஓட்டியா சேவகனா வந்தாரு சேவகனா சே அது எண்ணி எண்ணி பார்க்கிறாரு இந்த எனக்காக இவ்வளவு வெளிவந்த கருணையா பெருமானி இவ்வளவு வெளிவந்த கருணையா முன்னே ஓட்டி வந்தாரு எல்லாம் கொண்டு போய் எல்லாம் வச்சாலும் கொடுத்தாரு மீண்டும் வரும்போது அவர் ஞாபகத்துக்கு வருது நினைவுக்கு வருகிறது இந்த நடுப்பர் அந்த குதிரை இங்க எங்க இப்படி போகும்போது ஏ அங்க போகாத ஆச்சு ஆச்சு மதுரை வந்துட்டுது அப்படின்லாம் சொல்லி குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் உத்தர மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அதே போல் நான் திருப்பத்து திருப்பெருந்தொழில் உத்தரகோசனம் அங்கே சென்றாலும் அங்கேயும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது அந்த வித்தக வேரத்தை எல்லாம் காட்டி எனக்கு அருள் செய்தான் என்னடி எது எது ஆமா ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும் இப்ப வந்திக்காக மண் சுமந்தாரே அது கூட எதுக்கு அப்படின்னு கேட்டா ஒரு கல்லுல ரெண்டு மாங்காமே ஒரு கல்லுல மூணு மாங்காய் ஒரு மாங்காய் மணிவாசகர் மாங்காய் இன்னொரு மாங்காய் வண்டி மாங்காய் இன்னொரு மாங்காய் இந்த பாண்டியனுக்கே மாங்காய் ஆமா பாண்டியனே வந்து என்ன பாண்டியனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியில் புத்தி பேட்டை கொடுத்தாரு யாரால மாண்புமிகு அமைச்சராக இவர் இருந்தவையினாலே இந்த மதிய அரசனுக்கு பதிவு கிடைச்சது இது வீடு பேர் கிடைச்சது அதனால மணிவாசகரை ஆட்கொள்ளணும் எங்கேயோ இருக்கிற அந்த வந்தியம்மாய்க்கு அருள் செய்யணும் பாண்டியனுக்கு அருள் செய்யணும் அதனாலதான் நம்முடைய திருவிழாப்பாணத்தில் பாடினார் ஏயா திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பெருமான் எல்லா இவரையும் அடைச்சிக்கிட்டு இவரை மட்டும் வச்சாருனாரு அவங்களுக்கெல்லாம் அதோட காரியம் முடிஞ்சு போச்சு இவருக்கு இன்னும் சில காரியம் இருக்குங்கிறது வச்சாராம் என்ன காரியம்னு அருமையா பாடினார் பரஞ்சோதி முனிவர் அல்லவா உன்னை கூட சொல்லிட்டு நினைக்கிறேன் தித்திக்கும் மணி வார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்தவும் மற்றடியவரெல்லாம் கும்பிடுவாங்க இது பண்ணுவாங்க திருவாசகம் பாட மாட்டாங்க அதனால வாங்கப்பா போலான்னு முத்தி கழிச்சிட்டு போட்டுது இது இங்க இருந்தாதான் திருவாசகம் பாடும் ஏன்னா அவ்விடத்திலும் சுயரலம் தான் தித்திக்கும் மணி வார்த்தை சரியா தான் சுயநலத்துக்காக அவரை போய் வாட்டலாம்னாரு இன்னும் சின்னாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கவிஞன்ல கவிஞன்ல தித்திக்கும் மணி வார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்த பத்தி பேரன்பளித்து வேண்டும் பொருள் கொடு பாண்டியனை பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும் இன்னைக்கு இவர் அழைச்சிட்டு போனா நாளைக்கு பாண்டியனுக்கு எப்படி முத்தி கொடுக்கறது அதனால இருந்ததுனால தான் குதிரை வந்து வாங்க சொல்லி குதிரை வாங்க வந்து அப்போ ஆட்கொண்டு விட்டுட்டு சரிங்களா அந்த குதிரை எல்லாம் எல்லாம் எல்லா பொருளும் தங்கிட்ட கொடுத்ததுனால இந்த நிறைய குதிரை ஆக்கி இப்படிலாம் வந்து அந்த பாண்டியனுக்கு செய்யணும் அந்த பாண்டியனு புத்தை வாதில் வெந்திடவும் இன்னொன்று புத்தரை வாதில் வெல்லணும் திருச்சாளல் பாடி எங்கே தில்லையில் அது இவர் இருந்தால் தானே வாங்கலாம் அந்த வந்திக்கு அருள் செய்யவும் எத்தி எத்தினாராம் இந்த எத்திங்கிறது ரொம்ப சாதாரண உலக சொல்லு என்னடா ஒரு ஆள் உங்ககிட்ட வந்துட்டு இருந்தாரு ஆளு எத்திட்டு போட்டார்ல நான் எனக்கு அன்னைக்கே தெரியும் இந்த எத்துறதுங்கிறது அப்படியே வச்சாது இலக்கியத்துல போய் எத்தி தொண்டாரை கருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தி என ஒரு கறந்தான் அடியரோடும் அதனால அந்த மணிவாசகர எத்தி போனது காரணம் என்னன்னு கேட்டா இவையெல்லாம் நிறைவேறுவதற்காக அதனால அதனால இப்ப என்ன மீண்டும் இந்த குதிரைகள் எல்லாம் என்னாச்சு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அத்திட்டு போட்டுது பார்த்தார் பாண்டியன் சரி நம்ம அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு இல்லை இல்லைங்களா இவர் ஏதோ கையாட நடந்திருக்காட்டிருக்கு நிறுத்துடா வையாத்துல தலையில கல்ல தூக்கி வைடா அப்படின்னு வச்சார் வச்சா இது ஒண்ணும் சொல்ல நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே ஏன்னா ஒப்பு ஒப்படைச்சாச்சு உங்கள்கிட்ட நீ தான் பார்த்தார் இப்ப எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரியா மணிவாசர் நல்ல ஆள் தான் எப்படியோ கையாளர் பண்ணியிருக்க மாட்டார் பரம சாதுவாச்சே அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் இன்னொருத்தன் நீ ஒன்னப்பா அந்த மாதிரி ஆளு தான் அமுக்கடா பிசாசு பத்தி இல்ல பணத்தை சில்லறை அப்படின்னு சிவ சிவ சிவ சிவ இப்படி எல்லாம் சில இப்படி எல்லாம் சொல்லிச்சு பார்த்தார் பெருமான் இப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் திசை திருப்பணும் என்ன பண்றதுன்னு திடீர்னு வெள்ளத்தை உண்டாக்கல எது வைகை பெருக்கு வச்சவனே அடா தண்ணி வரும் தண்ணி வரும் தண்ணி வருது என்னடா செய்யறது வீட்டுக்கு ஒரு ஆள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் போச்சு ஒரே ஒரு பாட்டி அந்த பாட்டிக்கு தனக்கு ஒரு ஆள் கிடையாது அது என்ன வெறும் பிட்டு வித்து சாப்பிடும் அது என்ன செஞ்சது வரைக்கும் அப்படின்னு கேட்டால் காலைல பிட்டு சுடணும் சுட்ட உடனே காலைல குளிச்சுட்டு தான் அடுப்புக்கு போகும் அப்படிலாம் ஒரு காரணம் இருந்துதான் எனவே குளிச்சுட்டு அடுப்புக்கு போகும் அதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அப்போ தான் லட்சுமி கடாட்சி இருக்கும் சரிங்களா நாம குளிச்சுட்டு தான் முதல்ல மற்ற வேலை பார்க்கணும் சிவ சிவ சரிங்களா பேப்பர் பார்த்துட்டு அது பார்த்துட்டு காப்பி குடிச்சிட்டு இன்னைக்குதான் லீவு நாளாச்சுங்களேன் அப்புறம் குளிச்சுக்கலாம் சரி கொண்டா இட்லி அதையும் போட்டுட்டு சீவை சீவைங்கிறேன் பதினோரு மணிக்கெல்லாம் என்ன சத்தம் வறுவல் பண்றேன் நல்லா உங்களுக்கு பிடிக்குமே அந்த வறுவல் கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படின்னா சரி அப்படிதான் நேரமாச்சு சாப்பிட்டே போடுங்களேன் சாப்பிட்டுட்டு குளிக்கிறது அட என்னப்பா ஆடு மாடு குளிக்குதா வாங்க கிடக்குது அப்படின்ட்டு கூட வேண்டியதான் சீவே சீவே இப்படி என்ன பண்றது அதனால காலையில என்னன்னு கேட்டா என்ன பண்ணு குளிச்சிடணும் கழித்து கலந்ததோர் காதல் கசிபோடு காவிரி வாய் குளித்து தொடுது முன்னின்ற இப்பத்தரை போதில் செந்தேன் தெளித்து சுவையமுது ஊட்டி அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமீ அப்ப சுவாமி அதனால அப்படி செய்யணும் எனவே அது போல இல்லாமல் அந்த எல்லாம் கவனிச்சு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க காலைல குளிச்சுட்டு குளிச்சுட்டு புட்டெல்லாம் இது பண்ணி வைத்து சொக்கநாதா நீ தான்ப்பா இருக்கிற மீனாட்சி ஆத்தா நீ தாம்மா இருக்கிற ஏதோ இதை வந்து ஏற்று நிவேந்தனம் பண்ணுறேன் இன்னைக்கு நல்லபடியாக வியாபாரம் ஆகி இந்த ஆன்மாவுக்கு படி பசிப்பட்டு இல்லாமல் இருக்கணும்னு செய்யணும் என்று சொல்லி தினமும் வேண்டும் இப்படி பல நாள் வேண்டியதுனால சொக்கநாதருடைய அருளுக்கு பாத்திரமாகிறான் அந்த அம்மா அதனால என்ன பண்ணுனாரு அவளை கரையேற்றணும் என்ன பண்றது இப்ப மணிவாசகரை வந்து அந்த திசை மணிவாசகர் மேல குற்றவாளி அல்லங்கிறத திசை திருப்பறதுக்காக வையை பெருக்கெடுக்க வச்சு இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் போகணுங்கிறது போது வரும்போது அவருக்கு ஆள் இல்லாமையினாலே தானே வேலையாளா வந்து <laughs> வந்து அது ரெண்டு மூணு வீடு தாண்டி இல்லை இந்த வீடு வரும்போதுதான் வேலைக்காரங்க வேணுமா ஐயா வேலைக்காரமா அம்மா அப்படின்னாரு அந்த அம்மா அப்படி காதல கேட்ட உடனே இதெல்லாம் ஒளி ஒளியில் வச்சோம்னா நான் அந்த அம்மா உள்ள புட்டு சொன்னேன் இங்க வேலைக்காரன் வேணுமாமா அப்படிங்கிற ஒளியை அப்படி இருந்து கேட்கணும் அப்படியே போட்டு வந்து சொக்கன் ஆதரவே வந்திருக்காரு வாப்பா இங்க வா அப்படின்னு வேலையாளா இருக்கேன் போறேன் பாட்டி என்ன கொஞ்சம் பசியா இருக்கு பாட்டி குடு பாட்டி இது வரைக்கும் நிவேதனம் நிவேதனம் நிவேதனம்னா காட்டுவதுன்னு தான் அர்த்தம் ஆமா நிவேதனம்னு என்ன அர்த்தம் சிவ சிவ அதுவும் முழுசும் காட்டுறது இல்லையே அதுவும் பக்கத்துல காட்டுறது இல்லையே கொஞ்சம் எட்டவே சரிங்களா அதனால அதனால அவர் மணி அடிக்கிட்டே போடுவார் யாரு சிவாச்சாரியார் இவர் பின்னால இருந்து அப்படியே அந்த கொஞ்சோண்டு அந்த அந்த ஆடையை திறந்து அப்படியே காட்டி இப்படி போட்டு சிவ சிவ அதனால இது வரைக்கும் காட்டினது இன்னைக்காவது சாப்பிட்டதா இருக்கட்டும்னு கொஞ்சம் எனக்கு மாதிரி பசியா இருக்குன்னு கேட்டது அதே நம்ம சாப்பிட்டுப்பான்னு சொல்லி எல்லாம் கொண்டாந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு கரையை அடிச்சிட்டு இல்லப்பா அடிச்சதான் பாட்டி கவலையே படாத பாட்டு நீ என்ன சொல்லிட்டு அப்படி போய் அங்க போய் ஏமாத்தி எல்லாம் செஞ்சார் சரிங்களா ஏமாத்தினது மணி மூணு வரைக்கும் ஏமாத்தினார் எது தட்டு கூட எடுக்கிறது கீழே போடுறது இது இருக்கிறது இது இருக்கிறது பேர் பண்றது வெத்தலை பாக்கு போடுறது இருபதாம் நூற்றாண்டு வேலையால நடிச்சார் வேற ஒண்ணும் இல்லை சிவ சிவ இது என்ன ராங்காதீங்க இருபதாம் நூற்றாண்டு வேலைக்கார் எப்படி இருப்பார்கள் வருங்காலத்தில் அப்படிங்கறத இங்க யாரையும் குறிப்பனால கற்பையும் நடித்தார் நினைக்கலாம் ஏன் பெரிய ஆபீசரே அப்படிதான் போய் சீட்ல உட்கார்றது பத்து பத்துக்கு போய் உட்கார்றது ஆபீசர் எத்தனை சில இவங்க மாதிரி இருக்கலாம் சில பேர் என்ன பத்துக்கு தான் போகிறது பத்தரை பதிமூணு வரைக்கும் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது குச்சலம் சாதிக்கிறது சரிங்களா நீங்கள் பேப்பரில் என்ன விஷயம் பார்க்கறது அப்படி பார்த்துட்டு தான் பதினொன்று மணிக்கு உட்கார சீட்டிலேயே சிவ சிவ பன்னெண்டு பன்னெண்டு ஆச்சு இல்லையோ நீங்கள் என்ன எடுத்து என்ன எடுத்துட்டு இருக்கீங்க பூரிக்கலா அப்படின்னா நான் இன்னைக்கு உப்மா இருந்துக்குன்னு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏன்னா பன்னெண்டு ஆனவன் நீ வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல திருக்குறள் படிச்சவங்க இல்ல திருக்குறள் படித்ததுனால சிவ சிவ ஏனைய வெள்ளித்திரையில் காண்க இதெல்லாம் அது மாதிரி இருபதாம் நூற்றாண்டா எப்படி வந்து வருதுங்கிறதுக்காக காட்டுவதற்காக என்ன பண்ணார்னா இவர் வந்து மணி மூணு மணி ஆச்சு வந்தான் ஆள் வந்து என்னப்பா எல்லாம் அரைக்கப்பட்டதான் எல்லாம் கரையெல்லாம் ரொம்ப அருமையாக அரைக்கப்பட்டது அரசனுடைய ஆணைப்படி அதில் ஒன்றும் எந்தவித மாற்றம் இல்லை அப்படின்னார் பானை பார்த்துக்கிட்டே வர்றார் அரசன் ஆனால் அப்படின்னு அந்த ஆனால் வந்தால் ஆபத்து என்றைக்குமே ஆனால்னா அது ஆபத்துன்னு அர்த்தம் நீங்கள் அந்த சொல் வராத இருக்கணும் திருவண்ணாமலை ரொம்ப அருமையாக பலமானது தெய்வத்தன்மையுடையது நல்ல திருக்கூட்டம் உடையது எப்பொழுது உழவார பணி மிகச் செய்வதுடையது ஆனால் ஆ போச்சு வரப்படாது ஏன்னா இது சொன்னதுக்கு நேர் மறுதலைன்னு அர்த்தம் ஏதோ ஒன்றும் அதனால அந்த ஆனால் வராம நம்முடைய விமர்சனம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் என்னென்ன ஒரே ஒரு ஆள் மட்டும் சரியா அடிக்கல என்ன அவன் யாரியா அப்படின்னார் இவர் சொன்ன உடனே கையில் இருந்து ஒன்று போட்டா அதெல்லாம் தெரியும் நமக்கு அது அவர் மேல விழான்னு மற்றவர் மேல விழுந்து விழுந்த உடனே என்ன செய்தார் நான் அதை அடிக்கடி அடிக்கடி சொல்றது முன்னோட சொல்லியிருப்பேன் அப்பையா நம்ம ஆள் சும்மா இருக்க மாட்டான் அப்போ அந்த காலத்திலேயே உங்க சிவபெருமான் உங்க ஆமா உங்க சிவபெருமான் இல்ல ஏமாத்திருக்கிறார் சாப்பிட்டுட்டு புட்டு சாப்பிட்டுட்டு ஏமாத்திருக்கார் இல்லைங்களா அந்த காலத்திலேயே கடவுளுக்கே அந்த மாதிரி புத்தி இருக்குமானா பிள்ளை முடிச்சுக்கோ இல்லைங்களா அந்த காலத்திலேயே கடவுளுக்கே அந்த மாதிரி புத்தி இருக்குமானால் புள்ளி வச்சிருக்கோம் புள்ளி மக்கு பயில திருவாசகம் படிச்சவன் நல்லா படிச்சு சொல்லலான்னு இங்க வாடா மூணு மணி வரைக்கும் அப்படி செஞ்சார் எதற்கு தான் இன்னாருக்காக அடியவனாய் வந்தேன் என்பதும் இதன் வாயிலாக அந்த அடியவள் பெருமையை புலப்படுத்துவதற்கு வந்தார் ஆனா சரியா மூணு மணிக்கு வாங்கின சாப்பாட்டுக்கு பிட்டுக்கு சாப்பாட்டுக்கு வஞ்சகம் இல்லாமல் பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் இந்த வரியை படிச்சு பாரு அப்படின்னு யாருக்காக யாருக்காக அடியவட்காக அவ தனக்கு அடியவள் தான் தான் ஆண்டான் தான் இருந்தாலும் கூட ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் அதனால நீ ஏமாத்துறதுக்கெல்லாம் எங்க ஆண்டவனை முன்ன முன்னோடியா பண்ணாத தெரியுதா அவன் எங்க பெருமான் வாங்கின பொருளுக்கு பாங்கா மனசு சரி சார் கணக்கு நேர் பண்ணாரா கணக்கு நேர் பண்ணாரா அப்படின்னா ஆமா திருவாசத்தை படிச்சுட்டு வாடா கடைசியில பொருளத்துல இருக்கேன்னு பிட்டு நேர்பட மண் சுமந்த பேரும் பித்த பித்தனே என்ன பண்ண பிட்டு நேர்பட கணக்கு நேர் பண்ணார்டா இங்க பாங்காய் மனுஷம் சுமந்ததுன்னர் பின்னால பிட்டு நேர்பட ஏயா அந்த அம்மாவை பிட்ட வாங்கி தின்னு இந்த மாதிரி அக்கறம் பண்ணி ஏயாரு இல்லடா கணக்கு சுத்தமா தீர்த்துட்ட எதுக்காக கொடுத்தால் தன் கரையை அடைக்கணுங்கிறதுக்காக ஒரு அளவு கூட பண்ணாம இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற கரை அந்த பக்கம் இருக்கிற கரையை விட அதெல்லாம் வந்து கேதார்நாத் இது பத்ரிநாத்தா இருக்குமானா இது எவரெஸ்டா இமயமலையா தூக்கி இருக்கு அப்படிங்களா இருபதாம் நூற்றாண்டு வேலையை காட்டாதீங்கடா காட்டாதீங்க அதனால இங்க ஆங்கல் தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்தருடைய பெற்று என்று சொன்ன மணிவாசகர் அங்கே பிட்டு நேர்பட கணக்கு சரியா நேர்பட்டது பிட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்தனி என்று சொல்றார் அது திருவாசகத்திலேயே கணக்கு நேர்பட்டது என்பதும் பாங்காய் மண் சுமந்தார் என்பதும் விளங்குகிறது அதனால இப்படியாக செய்த ஓ நான் அது ஏன் விட்டேன்னு கேட்டா முன்ன அது அந்த அம்மாவுக்கு செய்த பரிசு அதனால விட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அது தன்னோட வரலாற்றோட இழிபடி இது வச்சுங்க அதனால இனி ஐம்பது ஐம்பத்தோராவது வரை படிக்க கூடாது அது மற்றவங்களுக்கு செஞ்சது மீண்டும் ஐம்பத்தி ரெண்டாவது வரி வாத ஊரினில் வந்தி நிதருளி பாதச்சிலம் போலி காட்டிய பண்பும் இது இவருக்காக செஞ்சது இது ஒரு காசு இது இந்த குதிரையெல்லாம் வாங்கிட்டு வர்றதா சொல்லி ஆவணி மூலத்தில் வரணும்னு சொல்லிவிட்டு வரும்னு சொல்லிவிட்டு மதுரைக்கு வந்தார் நீ முன்ன பாப்பா நான் பின்னால் வரையினார் ஏன்னு கேட்டால் இந்த அடிவர் ஒன்று குதிரை குதிரை ஓட்டக்கூடாது முழுசாக தான் தான் ஓட்டணும் கருணை ஆமாம் மணிவாதரி கூட வச்சுட்டு வந்த இது ஏன் பெருமான் நீங்கள் அடியேன் செய்யணும் என்று சொல்லிவிடும் அதனால் நீ முன்ன போப்பா அப்படி முன்னால் மதுரைக்கு போக சொல்லிவிட்டு இது கொள்ளு பையன் எள்ளு பையன் வச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் முன்ன இவர் முன்ன போனவர் மதுரைக்கு போனவர் ஒரு முறை திரும்ப வாத ஊருக்கு போயிருக்கார் வாத ஊருக்கு போயிருக்கார் வாத ஊருக்கு போயிருந்த ஒரு ஒரு சில நாட்கள் தான் இருந்திருக்கணும் ரொம்ப நாள்ல ஒரு சில நாட்கள் இருந்த போது பெருமான் பாதச்சிலம்பொலி காட்டினாராம் பாதச்சிலம்பு அது என்னது நல்ல சிவபூஜை முடிவில் தன்னை மறந்து தியானம் பண்ணுகின்ற பொழுது அப்பொழுது ஏதேனும் சில ஒலி காட்டுவாராம் பெருமாள் அடியவர்களுக்காக அந்த ஒலி எப்படி இருக்கலாம் பாதத்தில் இருக்கிற சிலம்பொலியா இருக்கலாம் இதுதான் இங்கேயும் நம்ம சித்தியாரில் இருக்குது திரு திருவந்தியாரிலையும் இருக்குது ஆனா திருமந்திரத்துல இந்த பாத சிலம்பொலியாவும் இருக்கலாம் கடல் ஒலி போலவும் இருக்கலாம் சங்கொலி போலவும் இருக்கலாம் மணி ஒலி போலவும் இருக்கலாம் இந்த மாதிரி சில அனுபவங்களை காட்டுவாராம் எப்படி இருந்த அந்த சிவபூஜை முடிவில் எல்லாவற்றையும் தன்னை மறந்து பெருமானையே தியானம் பண்ணி அதுவாகவே இருக்கிற நிலைமை வருகின்ற பொழுது அந்த அனுபவம் ஏற்படுமா அந்த அனுபவம் ஏற்பட்டது நம்முடைய இருக்கு எப்போ அந்த மாதிரி வாத ஊரினில்